திருச்செந்தூர் கடல் திருச்செந்தூர் கடல் திருச்செந்தூர் கடல் அப்படின்னு கேட்டா அப்படி வரும் அலைஞ்சிட்டு அப்படிப்பட்ட அந்த அலையாக திரண்டு வந்து என்னுடைய அன்பு பெருக தலை தடுமாற எனக்கு எது செய்வது என்ன செய்வதுன்னு தெரியல வீழ்ந்து புரண்டு அலறி பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து பித்து தெரியும் மத்தருங்கிறது பிசாசு பிடிச்சவங்க பித்துங்கிறது இயல்பா கீழ்பாகத்துக்கு அட்மிட் ஆகிறது பிசாசுங்கிறது ராத்திரி எங்கேயோ ஆலமரத்தில் பிடிச்சதுங்கிறமல்ல அப்படி பாவம் மத்தரின் மதித்து நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும் இங்க நாட்டவர் மருளவும் நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வேலையிட ஆழ்த்தான் ஆண்டு கொண்டவா பாடுதுங்கான் நாய் பின்னால வரப்போகுது அதனால இங்க நாட்டவர் மருளவும் என்ன அவரோட படித்த மனுஷன் ஒரு அமைச்சர் அறிஞ்சிருக்காரு இப்படி இந்த மாதிரி துடிக்கிறார் அப்படி நாட்டவர் மருளவும் கேட்டவர் எப்பவும் இது நடந்தது திருப்பெருந்துறை மதுரையில் இருக்கவங்க கேட்டுட்டு நம்ம தம்பியா திருவாத ஊர் தம்பி ஆமா அமைச்சரா இருந்தது குதிரை வாங்க போச்சு அடாளாளா திருப்பெருந்துறையில என்ன இருக்கு பாத்தீங்களான்னு அப்படியா நம்ம ஊர் தம்பியா அடே கேட்டவர் எப்பவும் தடக்களிர் ஏற்றா தடப்பெரு மதத்தின் ஆற்றேனாக மதம் பிடித்த யானை மதம் பிடிக்காத போது யானை பாகன்னு சொன்னதெல்லாம் செய்யும் குனினா குனியும் வாழைப்பழத்தை வாங்கினா வாங்கும் தங்கிட்ட கொடுன்னா கொடுக்கும் இல்ல வாழைப்பழத்தை உள்ள போட்டுக்க போட்டுக்கும் ரூபாய் வச்சு எங்கிட்ட கொடுத்துருவோங்க கொடுத்துருது பாத்தீங்கன்னா வாழைப்பழத்தை போட்டுக்கன்னா போட்டுக்குது ஏன் அது வாழைப்பழத்தை எங்கிட்ட கொடுத்துட்டு ரூபாயை தான் வாயில போட்டுக்க மாட்டேங்குது <laughs> பை ஆர்டர் வாழைப்பழமா எடுத்து எடுத்து கொடுக்க போட்டுக்குது சில்லை கொடுத்த உடனே எங்கே அப்படின்னா அப்படியே இது எது நல்ல யானை மதம் பிடிச்சு போச்சுன்னா எரிபத்தர் யானை பள்ளித்தறையில் காண்க பெரியவானது ஆமா நம்ம பெரியவானத்துல இருந்த என்ன பாடுபட்டு விட்டது அஞ்சு பேரையும் ஏனைய வெள்ளித்திரையில் காண்க அதனால கடற்களிரு தேற்றா தடப்பெரு மதத்தின் மதம் பிடித்த யானை இதெல்லாம் நீங்க பணத்தை கொடுக்கறதோ வாழைப்பழத்துக்கு போறது தெரியாது என்ன செய்தா நினைச்சு விடும் மரத்தை கூட ஓடி தலையில் தள்ளியும் அல்லவா அப்படிப்பட்ட அமைப்புல அவை அவம் சுவைதரு கோல் தேன் கொண்டு செய்தனன் அன்னைக்கு தான் இந்த உடம்பு என்ன பண்ணா எங்க அம்மா அப்பாவின் பிறந்த உடம்பு எலும்பு தோல் அப்புறம் சுவேதம் அந்த மாதிரி இருக்கிற தொண்ணூத்தாறு தத்துவம் இருக்கு எலும்பு கூடு இதெல்லாம் சேர்ந்துருக்கு சரிங்களா அப்படி இருந்தது எங்க பெருமான் என்ன பண்ணான்னா இந்த உடம்பையே அவனை நினைந்து உருகும்படியான தேன் உடம்பாக செய்தான் தேன் உடம்பாக செய்தான் இது எங்க அப்பா அம்மா தந்த உடம்பு என்னைக்கே போயிட்டது இது திருப்பெருந்துற குருநாதன் தந்த உடம்பு அப்படின்னு அப்படிப்பட்ட உடம்பாக எனக்கு ஆக்கினான் அவயவம் சுவைதரு கோல் தேன் கொண்டு செய்தனன் என்னுடைய உறுப்புகளை எல்லாம் அருமையான தேனை கொண்டு செய்துட்டானான் ஏற்றார் ஏற்றார் மூதூர் நகை எரியின் வீழ்வித்தாங்கு அந்த அருட்பெரும் தீயின் அடியோம் அடிக்குடில் ஒருத்தரும் வளாமை ஒடுக்கினன் எப்படி திரிபுரம் எரிச்ச போது அந்த முப்புறமும் என்னாச்சு தூள் தூளாச்சு அது மாதிரி அது மாதிரி என்னாச்சுன்னு கேட்டா என்னை சேர்ந்த அடிவர்கள் இருக்காங்களே அவங்களை எல்லாத்தையும் சேர்த்து ஒருவரை கூட விடாம எல்லாம் தன் அருலகத்துல ஒடுக்கிட்டார் ஒடுக்கிட்டார் ஒடுக்கிட்டார் ஒருத்தர் விடாமல் அடிக்கோடில் ஒருத்தரும் வடாமை ஒடுக்கினும் தடக்கையில் நெல்லிக்கனி எனக்கு ஆயினும் எனக்கு அன்னையிலிருந்து உள்ளங்கை நெல்லிக்கனியா இருக்கிறான் நல்ல உள்ளங்கை நெல்லிக்கனி எப்படி இருக்கும் நெல்லிக்கனி நம்ம அந்த காலத்துல சொன்னாங்க இப்ப சொல்றாங்க நீங்க ஆப்பிள்ல கூட ஏ வைட்டமின் இல்லை நம்முடைய மருத்துவ மலர்ல மணியில வந்தது ஏ வைட்டமின் கிடையாதான் பத்து ரூபா சொல்லுவாங்க நெல்லிக்கனில எல்லா வைட்டமின் இருக்கும் திருவள்ளுவர் அங்கிருந்து வந்தார் ஆப்பிள் இப்படிதான் இருக்கு இப்படி நெல்லிக்கனி நெல்லிக்கணி தூரம் அதான் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேற்க அச்சாணி தேன்னு <laughs> நீங்க உங்க மாதிரி யாருதான் சொல்லுவா என்னது என்ன படிங்கடா படிங்க அதனால உருவு கண்டு எல்லாம் அமை வேண்டும் ஆளை பார்த்து மயங்காத ஆப்பிள் பத்து ரூபான்னு சொன்ன உடனே எல்லாம் இருக்குன்னு அறிஞ்சு அறிஞ்சு உள்ள போறதை விட நெல்லிக்காப்பா எல்லா வைட்டமின் இருக்கு உள்ளதல்ல இது படி அஞ்சு ரூபா அது பழம் பத்து ரூபா <laughs> பழம் உடனே எல்லா சத்தும் இருக்குங்கிற படி அஞ்சு ரூபான்னு சொன்னவனேங்கிறேன் அல்லவா அதனால இனிமே அது ஒண்ணு பழம் ஒண்ணு பத்து ரூபா விலையேறணும் எது நெல்லிக்காய் பாவம் உள்ளங்கை ஆனும் தடக்கையில் நெல்லிக்கனி எனக்கு ஆயினன் சொல்லுவது அரியேன் வாழி முறையோ தரியேன் நாயேன் தான் என செய்தது தெரியேன் தான்கிறது பெருமான் அவன் என செய்தது தெரியேன் என்னமோ என்ன அப்படி கூப்பிட்டான் இங்க வாரா ராஜான்னு அதுதான் தெரிஞ்சது அப்புறம் நான் என்னானா என்னானா என்னென்னால் ஏழையேன் என் சொல்லி ஏத்துகிறேன் என்று அப்படி ஆயிப்போச்சுப்பா அதனால அவன் செய்தது தானனை செய்தது தெரியேன் முறையோ தரியேன் நாயேன் சொல்லுவது அறியோ எனக்கு ஒண்ணுமே தெரியலையே நான் சொல்லவும் எனக்கு ஒண்ணும் தெரியலையே என்று அப்படிதான் சொல்லுகிறார் தன்னை மறந்து ஆ ஆ செத்தேன் அடியேற்கு அருளியது அறியேன் அடியேற்கு அருளி எது அறியேன் எனக்கு அதுக்கு முன்ன என்னன்னு கேட்டா இந்த ஐந்து பொடியும் நான் சொன்னா கேட்கறது இல்லை என்ன பண்ண கண்ணு இது இங்க பாருன்னா பார்க்காது வேற எங்கேயோ பார்க்கும் பாய் எப்படி கேட்கும் இப்ப என்னன்னு கேட்டா ஐந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டா எது எமை பணி கொடும் ஆறது கேட்போம் கண்களாகிய ஒண்ணு பெருமானி நாங்கள் எதை பார்க்க வேண்டும் என்ன இதோ முருகப்பெருமான் இருக்கிறான் கண்கால் கான் மீன்களோ பார்க்கும் ஒளியும் ஒளியும் காணாத மூடி வைக்கணும் அன்னைக்கு என்னன்னா அதைத்தான் திறந்து பார்க்கும் இன்னைக்கு என்ன செவிகால் கேன் மீன்களோ ஓதாமூர்த்திகள் பாட்டா அருமையா பாரு வேற எவனாலும் ஒம்பு கதைன்னா காதையே பொத்தி இப்படி ஐந்து பொறிகளும் எனக்கு என்ன ஆயிட்டு என்றால் அடியேற்கு அருள் பருகியுங்காரேன் நம்முடைய அந்த சுவையான அந்த நேர்ச்சிகளையும் அந்த சுவையான அனுபவத்தையும் நான் குடிச்சு குடிச்சு பாக்குறேன் திரும்ப திரும்ப தமிழ்ல நிறைய இருக்குன்னா வழங்குகின்றாய்க்கு உன் அருளார முதத்தை வாரி விடுங்கினேன் பிக்கினேன் நிறுத்த முடியா அப்படிதான் சரி நிறுத்த முடியலீங்க என்னாரு தழங்கரும் தேனன்ன தண்ணியை தந்து உய்யக்குள்ள ஒரு அரை டம்ளர் தண்ணி கொடுங்களேன் அரை டம்ளர் அதை வாங்கி குடிச்சிட்டு மீண்டும் இதை குடிக்குது அதான் விக்கி போச்சேப்பாரு என்ன பண்றது முடியல அவ்வளவு சுவை அதனால பார்க்க விழுங்கியும் ஒல்லகில்லேன் செழுந்தன் பார்க்கடல் திரை புரைவித்து உவாக்கடல் நல்ல நீர் உள்ளகம் ததும்ப வாக்கிறந்து அமுதம் மயிர்கால் தோறும் தேய்க்கிடச் செய்தனும் அவன் தந்த அந்த அருளாரபதத்தை என்ன பண்ணான்னு கேட்டா என்ன பண்ணானு என்னுடைய உடம்புல ஏத்தினான் என் உடம்பு என்ன அஞ்சரை அடி இருக்கலாம் ஆறு அடி இருக்கலாம் அவ்வளவுதான் இருக்கு ஆனா என்ன பண்ணாரு அவங்ககிட்ட இருக்கிற அருளாரபதமும் நிறைய இருக்குது பார்த்தார் எங்கெங்க வந்து வைக்கலான்னு பார்த்தார் என்ன பண்ணார் வெய்யம் பூசணி ஏனத்துல அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா சாணிய நிறைய கரைச்சி எல்லாத்தையும் ஊற்றி ஒரு ராத்திரி தெங்க வச்சு மறுநாள் கழுவுவாங்க இல்லைன்னா ஈயம் அவ்வளவு விஷம் அதனால சின்னது ஒன்று கிண்ணம் ஏன் அதுலயும் ஊத்துறா சாணி தண்ணிய சாணி ஊற்றி அது முழுது இருந்தது சாணிக்கு அவ்வளவு ஆட்டம் யார் எந்த எம்பிபிஎஸ் சொன்னாங்க பசுஞ்சானத்துக்கு அவ்வளவு ஆற்றல் அதனாலதான் தென்னீர் அணிஞ்சா ஒன்னும் வரல ஆனா இன்னைக்கு தயார் பண்ற குங்குமம் ஒழிஞ்சே விட்டுது ஏன் மக்குன்னு அர்த்தம் நல்ல குங்குமமே இனிமே கேட்டா கொடுத்தா பிரசாதம் அம்பாள் பிரசாதம் சிவசிவ சிவசிவன் சொல்லிட வேண்டியது ஏன் இங்க வச்சா தொலைச்சுக்கிட்டே போட மாட்டேங்க டாக்டர் கேட்டோம்னா ஆமா சார் அது என்ன மஞ்சள்ல செஞ்சா பரவாயில்ல நல்லவன் இது எதுல செய்யறானோ அதனால என்ன வச்சிருந்தோம் நெத்தியே போடுது அதனால ஆசீர்வாதம் பெருமாட்டி ஆசீர்வாதம் இருக்கட்டும் அது குங்குமத்தினால வேணாம் இப்படியே இருக்கட்டும் வேண்டியது என்ன பண்றது முடியல அதனால அப்படி இல்லாமல் இப்ப என்ன பண்ணாரே இந்த ஆரபுதத்தை என்ன பண்ணாராம் ஒவ்வொரு மயிர்கால் தோறும் இந்த மயிர் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஒரு தொலை இருக்குமில்ல அதுல பூரா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா கொட்டினாராம் எது அவனுடைய அமுதத்தை இந்த அமுதத்தை ஆன்மாவில உடம்புல மயிர்கால் தோறும் தேய்க்கிட செய்தனர் அது மயிர்காலுங்கிறது தூரூண்டு நடக்கும்னாரு அதுல தேக்கு ஏப்பா எவ்வளவு கொள்ளுமோ கொள்ளும் என்னையா முக்கா அட நூஞ்சு ஊத்துப்பா நூஞ்சி ஊத்துப்பா வடிகிற மாதிரி இருக்குது அட வடிகிற வரைக்கும் ஊத்துன்னா வடிகிற வரைக்கும் ஜீவ ஜீவ ஒவ்வொரு மயிர்கால் தோறும் கீழே வடிகிற வரைக்கும் ஊத்தணும் மயிர்காதோறும் தேக்கிடச் செய்தனன் கொடியேன் ஊந்தழை குரம்பை தோறும் எங்க சாமி உங்க உடம்புல ஆமா இந்த பாவி உடம்புல இந்த உடம்பு என்ன அதுக்கு என்ன அருகதை உடையதா தகுதி உடையதா இல்ல ஆனால் அவன் கருமையினால அப்படி தேக்க சொல்றான் ஏன் உடம்புக்கு ஒண்ணும் இல்லை மோசமான உடம்புதான் அல்ல ஏ அல்லூரா ஆமா உரம்பை கொண்டு இந்தேன் பாய்ச்சி ஏற்பிய அற்புதமான அமுத தாரைகள் எற்பு தொலைதோறும் ஏற்றினும் உருகுவது உள்ளம் கொண்டோர் உருச்சாங்கு எனக்கு அள்ளூராக்கு அளித்த நமித்தனும் ஏப்பா இந்த ஒவ்வொருத்தருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ளம் இருக்குதுன்னு வச்சுங்க அந்த உள்ளம் இருக்குதுங்கிறது என்னன்னு கேட்டா உள்ளம்னா உருகும் எது தீமை கண்டால் அல்லது பிரச்சனையாருடைய துன்பம் கண்டால் ஐயோ அப்படி வந்துட்டு உருகும் சரிங்களா அப்படி உருகும் எனக்கு என்ன பண்ணார்னா இறைவனை இறைவனாகிய தன்னை நினைச்சு உருகுவதற்காகவே இந்த உள்ளத்தை உருகுகின்ற உள்ளமாக ஆகிட்டான எனவே நான் உருகல அவர் செய்து வச்சுட்டார் அந்த மாதிரி அதனால நான் உருகிறேன் அல்லவா உருகுவது உள்ளம் கொண்டோர் அள்ளூராக்கி அள்ளூராக்கின்னா அள்ளூறுதல்னா வாய் ஊடுறது சொன்ன சில பேச்சு கேட்டா அப்படிங்களா அப்படின்னது நெல்லிக்காய அருமையா பண்ணி அத வந்து ஒரு நாலு நாளைக்கு நல்லா அம்மா மாறி விட்டு ஊருகா போட்டு அந்த ஊருகா பக்குவமா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னாரு ரொம்ப சொல்லாதீங்க சார் வாய் ஊறுது அந்த மாதிரி வாய் ஊறுதான் வாய் ஊறும்படியாக செய்தன ஒல்லிய கண்ணல் கனிதேர் களிரன கண்ணல் கனிதேர் களிரன கடைமுறை என்னையும் இருப்பதாக்கினும் இது வரைக்கும் நன்றி உணர்வு இப்ப பிரிவாற்றாமை சொன்ன பாருங்க திருவாசகத்துல பிரிவாற்றம் என்னென்னது இந்த யானைக்கு ஒரு நோய் வருமா அது என்னது யானை உண்ட விலங்கனின் விலங்கனி நோய்னு பேர் அந்த விலங்கனி நோய் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல யானை உண்ட விலங்கனின்னா அந்த விளாம்பழத்தை யானை சாப்பிட்டுதுன்னா அது மீண்டும் மலமா வரும்போது அந்த விளாம்பழம் விளாம்பழமாவே இருக்கும் ஆனா அதுக்குள்ள ஒண்ணு இருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க விலங்குதா விளா யானை உண்ட விளாங்கினிங்கிறது நிறைய ஓமி இலக்கியத்தில் வருது வந்தா யானையானது விளாம்பழத்தை உண்டுட்டுதுன்னா மீண்டும் அது மலமா வரும்போது அந்த விளாம்பழமாவே வரும் ஆனால் இது முழுங்கின விளாம்பழத்துல உள்ள இருக்கிற எல்லாம் இருந்து சத்து இருந்திருக்கும் இது மலமா வரும்போது வெறும் ஓடு தான் இருக்கு ஆனா உடையாது ஆனா உள்ள இருக்கிறதெல்லாம் போயிடும்னு சொன்னாங்க இது நடக்கிற காரியமா கிடையாது இப்பதான் அண்மை காலத்துல யானை உண்ட விலங்கணினா விலங்கணிங்கிறது ஒரு நோய் யானைக்கு வர நோய் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா யானை உடம்புல ஒன்னும் ஒரு சின்ன புண்ணோ புழுவோ இருக்காது ஆனா ஒண்ணுமே நசுங்கி போயிருக்கும் அப்படியே உடம்பு இழைச்சி விடும் இழைச்சி உருக்கிட்டு வந்துடும் அப்படியே ஆனா உடம்புல ஒண்ணு இருக்காது அதுதான் யானை உண்ட விலங்கணி என்று வர சொல்றாங்க அப்போ யானை உண்ட விலங்கணியானது எப்படி வர வர வர வர ஒண்ணு ஆனா வெளியே ஒண்ணு எதுவுமே இருக்கு நல்லா மூஞ்சி இருக்கும் முகம் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனா ஒண்ணும் இருக்காது செம்பே குறைஞ்ச ஒண்ணு சாப்பிடாது அப்படியே ஒடுங்கி போயிடும் அது யானை உண்ட விளங்கணும் என்று அந்த யானை உண்ட கண்ணல் கனிதேர் களிரன ஒல்லிய கண்ணற் கனிதேர் கனியன அந்த விளாம்பழத்தை உண்ட களிறு போல எனக்கு ஒரு அனுபவத்தை உண்டாக்குனார் என்னன்னு கடைசியில எல்லா அடியாரையும் இவ்வளவு செய்த பெருமான் திடீர்னு எல்லா அடிவர்களையும் அழித்து கொண்டு போனா என்னை மட்டும் விட்டுட்டான் அது எது போல யானை உண்ட விலங்கனி நோய் மாதிரி என்னையும் இருப்பதாக்கினன் இங்க கொஞ்ச நாள் இருன்னு சொல்லிட்டான்ப்பா அப்படின்னு என்னில் கருணை வாழ்ந்தேன் கலக்க அருளோடு பராவமுது ஆக்கினன் ஆனா அதனால நான் ஒன்னும் குறை சொல்லக்கூடாது என்னை இந்த நிலை கொண்டு வந்தவனே அவன் தான் என்னமோ என்ன காரணத்தால பெரிய விட்டுட்டு போயிட்டான் எனக்கு அருள் கொடுத்ததெல்லாம் அவன் தான் யார் சாமி இந்த மாதிரி ஆளுன்னாரு பிரமன்மால் அரியா பெற்றியோனி ரெண்டு பேர் போய் தேடி பார்த்தாங்க பாரு காண முடியல பாரு அவர் தான் இந்த வேலை என்ன பண்ணது பிரமன்மால் அரியா பெற்றியோனி என்று பார்த்தீங்களா முழுக்க முழுக்க ஒன்று நன்றி உணர்வு இன்னொன்று பிரிவாற்றாமை அப்படியே தத்தளிக்கிறது இதுதான் நமக்கு திரு அண்ட பகுதி என்று அமைந்ததை நாம் நிறைவாக ஆக்கணும் இனி அடுத்து சைவத்தின் மே சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறைச்சும் பொருள் வாய்மை வைத்த சீ திருத்தேவாரமும் திருவாதகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே எம் உயிர்த்துணையே நால்வர் பொற்றாள் திருத்தேவாரமும் திருவாதகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே ஆன ஆன காட்டி கொடுத்த படி வழிபடுங்கவர் இடர்காடி கணபதி வர எனக்கு தெரிஞ்சு படி கொடு கொடுதனதடி வழிபடுங்க வருட பிடியதன் உருகுமே குளமிகு கரிய படி கொடு கொடுதனதடி வழிபடுங்க வருட கடிதன வடிவ அருளினிகு கொடை வடிவினர் வயில் பதிவல முறையிறைய கணிகண பதிவர அருளினம் கொடை வடிவினர் பயில் வலிவல முறையிறை கிட்டியதனுருகுமை கொள்ள மிகு கரியது வடி கொடு தனதன் வழிபடும் அவரிடர் கடி கணபதிவர் அருளினல் மிகு கொடை வடிவினர் பயில் வலிவல முறையிறையே பல முறையிறையே நீ கண வலிவலம் நாடு உடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர்கள் வன் என் உள்ளங்கவர்கள்வன் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடு உடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் என் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முன்னைதாட்பணிந்து ஏத்த அருள் செய்த பீடு உடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே பெம்மானிவனன்றே பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே இவனந்தே உள்ளங்கவர் கள்வன் இவனந்தே உள்ளங்கவர் கள்வன் பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே அறநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய அருளேறிய மறைவல்ல முதியகன் பொய்கை அலமேய அருளறிய மறைவல்ல முதியகன் பொய்கை அலர்மேய பொய்கை அலர்மேய வல்லவர் திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீதல் எளிதா தத்தர ததன நன கூற்றாயினவாறு விளக்கையினே பல செய்தனான அறியே ஏட்டாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் ஆ முடக்கியிட ஆத்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே வணங்குவன் எப்பொழுதும் வணங்குவன் குற்றாயினவாறு விளக்கையிலே பொடுமை பல செய்தன நான் அறியேன் எட்டாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றின் நகம்படியே புடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே வீரட்டான துறை அம்மானே வீரட்டான துறை அம்மா Thank you. மறந்தறியேன் மறந்தறியேன் நல்லம் தீங்கு